ஒத்தருவா ஒத்தருவா பொட்டுக்குள்ள ஒட்டிக்கு நேண்டி நான் ஒட்டிக்கு நேண்டி உன் பல்லிடுக்கு பருக்க போல சிக்கிக்கு நேண்டி நான் சிக்கிக்கு நேண்டி பேபி சரோஜா என் பேபி சரோஜா பேபி சரோஜா என் பேபி சரோஜா அவ தருவா பொட்டுக்குள்ள ஒட்டிக்கு நேண்டி நான் ஒட்டிக்கு நேண்டி உன் பள்ளிடுக்கு பருக்க போல சிக்கிக்கு நேண்டி நான் சிக்கிக்கு நேண்டி பேபி சரோஜா என் பேபி சரோஜா பேபி சரோஜா என் பேபி சரோஜா